திருச்சிற்றம்பலம் திருப்பூந்துருத்தி காடன் நம்பி அவர்கள் இயற்றிய திருவிசைப்பா ஸ்தலம் திருவாரூர் திருச்சிற்றம்பலம் கை கூவான் முத்தின் சரிவளை பெய்து கழுத்திலோர் தனி வடம் கட்டி முக்கண்ணாயகராய் முக் கண்ணாயகராய் பவனி போந்திங்கன் முறிவதோர் முறிவுமை அளவும் தக்க சீர்கங்கை அளவுமன்றென்னோ தம்மொரு பாடுலகதன்மேல் மிக்க சீராரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நலம் கோலாவினரே பக்தியாய் உணர்வோர் அருளை வாய் மடுத்து பருகு தோறும் அமுதம் ஒத்தவர்கே தித்தியாயிருக்கோ தேவர்கள் இவர்தம் திருவுரு இருந்தபாரீர் சக்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்த தனி முழு முதலுமாயதற்கோ வித்துமாயாரூ ஆதியாய் வீதி விளங்கராய் நடங்குலவினரு விடங்கராய் நடம் குலா வினரே சுவாமி புற்றிடங்கொண்டார் அம்பாள் அல்லியம் பூங்கோதை திருச்சிற்றம்பலம்